சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று ஒன்று ஆறு இரண்டு துவாவின் பொருள் இறைவனே உன் அறிவின் மூலம் உன்னிடம் நன்மையை தேடுகிறேன் உன்னுடைய சக்தி மூலம் உன்னிடம் சக்தியை தேடுகிறேன் மகத்தான உன் அருட்கொடையை உன்னிடம் கேட்கிறேன் நீயே சக்தி பெற்றுள்ளாய் நான் சக்தி பெற மாட்டேன் நீ அறிவாய் நான் அறிய மாட்டேன் நீயே மறைவானவற்றை அறியக்கூடியவன் இறைவனே இந்த காரியம் என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அதாவது என் உலகின் விஷயத்திலும் மறுமை விஷயத்திலும் நல்லதாக இருப்பதை நீ அறிந்தால் அதை எனக்கு ஏற்பாடு செய்வாயாக எனக்கு அதை லேசாக்குவாயாக அதிலே எனக்கு பறக்கத் செய்வாயாக இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் முடிவின் இறுதியிலும் அதாவது அல்லது இவ்வுலகம் மற்றும் மறுமை விஷயத்திலும் கெட்டது என நீ அறிந்தால் என்னை விட்டும் இதை நீக்குவாயாக அதை விட்டும் என்னை நீக்குவாயாக நன்மையை அது எங்கிருந்தாலும் எனக்கு வழங்குவாயாக பின்பு அதையே எனக்கு திருப்தி உர செய்வாயாக